வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் பத்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு கரிபியனில் நிகழ்ந்த பெரும் சூறாவளியினால் சுமார் முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கியூபாவின் முதலாவது விடுதலை பிரதேசம் லாடெமஹாகுவா பகுதியில் கார்லோஸ் செஸ்பெடஸ் என்பவர் தலைமையில் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு the women social and political union மகளிர் சமூக அரசியல் அமைப்பு எமிலைன் பான்குர்ஸ்ட் என்பவரால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஊச்சாங் எழுச்சி ஆரம்பமாகியது இது குவிங் வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சீன குடியரசு உருவாவதற்கு வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வட இலங்கை அமெரிக்க மிஷன் தனது நூற்றாண்டு நிறைவை யாழ்ப்பாணம் பட்டிக்கோட்டா செமினரியில் கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் ஆஸ்திரேலியாவுடன் தூதரக உறவை ஏற்படுத்தி கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது சிங்கப்பூர் துறைமுகம் மீதான தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்ததாக ஐம்பத்தி ஏழு அப்பாவிகள் ஜப்பானியர்களால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலகம் போரின் போது எட்நூறு ஜிப்சி சிறுவர்கள் அவுஸ்விச் வதை முகாமில் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு போருக்கு பின்னரான சீனா குறித்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் குவாமின் டாங்கும் உடன்பாட்டிற்கு வந்தனர் இது இரட்டை பத்து உடன்பாடு என அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை பெற்ற இலங்கையின் புதிய இராணுவம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டனில் கம்பிரியா என்ற இடத்தில் உலகின் முதலாவது அணு கரு உலை விபத்து நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு விண்வெளி தொடர்பாக அறுபதுக்கும் அதிகமான நாடுகள் ஜனவரி இருபத்தி ஏழாம் நாள் கையெழுத்திட்ட உடன்பாடு அமுல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஃபிஜி பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு விற்பனை செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு போகப்பட்ட லண்டன் பாலம் அரிசோனாவின் லேக் ஹவாஸ் நகரில் மீள அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவு நிலநடுக்கம் எல் சல்வடோரின் சான் சல்வடோர் நகரை தாக்கியதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படையினருக்கும் இடையில் யாழ்ப்பாணத்தில் போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்மீனியாவும் துருக்கியும் தங்களுக்குள் எல்லைகளை திறப்பது தொடர்பான உடன்பாட்டில் கையெழுத்திட்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நெப்டியூன் கிரகத்தின் மிகப்பெரிய சந்திரனான ட்ரைட்டன் வில்லியம் லேசல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிரிட்ஜோப் நான்சன் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நார்வே செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எஸ் ஏ டாங்கே இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிவராம காரந்த் கன்னட எழுத்தாளர் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆர் கே நாராயணன் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கிளாட் சிமோன் நோபல் பரிசு பெற்ற பிரான்ஸ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு க சச்சிதானந்தன் ஈழத்து கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நேத்துநூரி கிருஷ்ணமூர்த்தி தென்னிந்திய கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு போதிநாத வேலன் சாமி அமெரிக்க இந்து மதகுரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நவோடோ கான் ஜப்பானின் அறுபத்தி ஓராவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ரேகா இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வடிவேலு இந்திய தமிழ் நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு டேனியல் பேர்ல் அமெரிக்க இஸ்ரேல் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ராஜமௌலி தெலுங்கு திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சஞ்சனா கல்ராணி தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு வேலண்டைன் திருத்தந்தை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏபல் டேஸ்மென் டச்சு உலக சுற்றுலா பயணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு லுட்விக் வான் மீச் உக்ரைன் அமெரிக்க பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மு வரதராசன் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாப்பானி பட்டாச்சாரியா வங்காள எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு குலதெய்வம் ராஜகோபால் தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிஜே அம்பலவாணர் யாழ்ப்பாண தென்னிந்திய திருச்சபை ஆயர் இரண்டாயிரமாவது ஆண்டு சிரிமாவோ பண்டாரநாயக்க இலங்கையின் ஆறாவது பிரதமர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்டபர் ரேவ் அமெரிக்க நடிகர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜக்ஜீத் சிங் இந்திய பாடகர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மனோரமா தமிழக திரைப்பட நகைச்சுவை நடிகை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரே கார்த்திகேசு மலேசிய தமிழ் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் போலந்து நாட்டில் மரநாள் ட்ரீ டே இன்று இலங்கையில் படைத்துறையினர் நாள் வியட்நாமில் தலைநகர் விடுதலை நாள் கியூபா மற்றும் ஃபிஜி ஆகிய நாடுகளின் விடுதலை நாள் தமிழீழ பெண்கள் எழுச்சி நாள் உலக மரண தண்டனை எதிர்ப்பு நாள் உலக மனநல தினம் மற்றும் உலக விண்வெளி வாரம் நிறைவு அக்டோபர் நான்கு முதல் பத்து வரை இடம்பெற்ற உலக விண்வெளி வாரம் நிறைவு இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே